ஆரோபம் மத்தியாசம் கற்பனையாவெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வத்துவினையோர்தல் நாரூடு பணியாய்த் தோன்றல் நரனாகித் தரியில் தோன்றல் நீரூடு காணல் தோன்றல் நிரந்தலம் வெளியில் தோன்றல் இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாயிரண்ட கொன்றாயுணர் ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த கொள்ளே அதுதான் எப்படி என்ற கால் அநாதியாஞ்சீவரெல்லாம் பொதுவான சுழுத்தி போல பொருந்தும் அவ்வக்தந்தன்னில் இது காலதத்துவப்பேர் ஈசனுள் பார்வையாலே முதுமூல சுபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்பும் ஆகும் சத்துவ குணத்தினோடு ரஜோகுணந்தமோ குணந்தான் சுத்தமோடழுக்கிருட்டார் சொல்லுமுக்குணமும் மூன்றாய் ஒத்துழவேனும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே ஒரு வழி இதுவாம் எத்தை ஒரு வழி வேறாச் சொல்வர் மறுமு அவ்வக்தந்தானே மகத்தத்வமாகும் அந்த அருள் மகத்தத்து வந்தான் அகங்காரமாகும் என்றும் கருவகங்காரம் முன்ற காட்டிய குணமாமென்றும் இக்குணங்களிலே விண்போன்றிருக்குஞ்சிச்சாயை தோன்றும் முக்குணங்களினும் துய்தாம் முதற்குணம் மாயையாகும் அக்குணப்பிரமச்சாயை அந்தரியாமி மாயை எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணனாம் ஈசன் ஈசனுக்கிது சுழுத்தே இதுவே காரண சரீரம் கோஷம் ஆனந்தம் ஆகும் குணம் இராஜதம் அவித்தை தேசுரும் அவித்தை தோறும் சிச்சாயை ஜீவகோட்டி நாசமாம் உயிர்க்கு அப்போது நாமமும் பிரஜன் நாமே அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுழுத்தி காரண சரீரம் சொன்னதும் மட்டும் மோக முழுக்குணத்திரண்டால் வந்த மூல ஆரோபன் சொன்னோம் வழுத்து சுக்குமாரோப வழியும் நீ மொழிய கேளாய் ஏம மாயா வினோத ஈசனாரளுரினாலே பூமலி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சக்தியாய்ப் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணில் காற்றதாம் காற்றில் தீயாம் கனலில் நீர் நீரில் மண்ணாம் போற்றும் இவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்றுமற்றிவற்றில் போக சாதன தனு உண்டாகும் ஆதிமுக்குணம் இப் பூதம் மடங்கலும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் ஐந்து கூறுணர் கருவியாகும் ஓதிய பின்னை ஐந்தும் உளம் புக்தி இரண்டாம் ஞான சாதனம் மாமிவ் ஏழும் சர்க்குணப் பிரிவினாலே இராஜத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூரைந்தும் மைந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழிற்கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த பதினேழுமிலிங்க தேகம் சுராசுரர் நரர் விலங்கை தோன்றிய உயிர்கட்கெல்லாம் இவ்வுடல் மறுவும் ஜீவன் இலங்கு தைசதன் என்றாவன் இவ்வுடல் மறுவும் ஈசன் இரணிய கர்ப்பன் இவ்வுடல் இரண்டு பேர்க்கும் இலிங்க சுக்ஷும சரீரம் இவ்வுடல் கோசம் மூன்றாம் இது கனாவத்தையாமே சூக்கும ஜடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் ஸ்தூலம் நாக்குமாரோவம் தானும் அடைவெனில் மொழிய கேளாய் தாக்கும் இவ்வுயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சி கரணங்கள் செய்தான் தானே ஐந்து பூதமும் பத் தாக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்து தம் பாதி விட்டு நான்கொடு நான்கும் கூட்ட வந்தன தூலபூதம் மகாபூதம் இவற்றி நின்றும் தந்தன நான்காம் தூல தனு அண்ட புவன போகம் தூலமே மறுவும் ஜீவன் சொல்லிய விசுவன்னாகும் தூலமே மறுவும் ஈசன் சொல்லும் விராட் புருடன்னாகும் தூலமே அன்ன கோஷம் துண்ணும் ஜாகிரவஸ்தை தூல கற்பனையீதென்று தொகுத்தது மனத்திற்கொள்வாய் சீரிய ஈசன்னார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றில் ஆரிய குருவே பேதம் அறிவதெப்படி என்ற கால் காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன் வீரிய மிகு சமஷ்டி வியஷ்டியால் பேதம் மாமே மரங்கள் போல் வியட்டி வேதம் வனமென சமட்டி வேதம் ஜரங்கள் தாவரங்கள் பேதத் தனியுடல் வியஷ்டி என்பார் பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி என்பார் இறங்கிய பல ஜீவர்க்கும் நீசர்க்கும் பேதம் இதே கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பையெல்லாம் சொற்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவான் செற்புதை மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போல அற்புத முக்தி சேரும் அபவாத கேளாய் அறபன்று கயிறென்றால் போல் ஆளன்று தரி என்றால் போல் குறவன் சொல்லுபதேசத்தால் கூறுநூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனம் மன்று பூதங்களன்று ஞான ஸ்திரமென்னும் பிரம்மம் என்றும் தெளிவதே அபவாதங்கான் படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கில் கடமும் மண்ணும் போல் ஒன்றாங் காரிய காரணங்கள் உடல் முதற் சுபாவம் ஈரா ஒன்றிலொன்றுதித்தவாறே அடவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே தூடனதமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரஞ் சொன்னீர் இரண்டு சக்திகள் என்றீரே மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லுமையா கேடரக் குருவே என்ன கிருபையோடருள் செய்வாரே தானிகர்தனக்காமீசன் தனையும் தங்களைத் தாங் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தி நபாதி என்னும் மூனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்விழி கூருடாம் வண்ணம் வானிலம் திசைகள் மூடும் மழை நிசி இருள் போல் மூடும் புன்றமாம் பிரமத்துக்கும் புறத்துள விகாரங்கட்கும் ஆன்ற கூட்டஸ்தனுக்கும் அகத்துள விகாரங்கட்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் முன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி இதே